மட்டும் எல்லாம் பண்ணிட்டோம் அப்ப அப்படி இல்ல ஒரு வீடுன்னா நாலஞ்சு மரம் இருக்கும் சேர்ந்து இருக்கும் இது இருக்கும் அதனால குயில வந்து கூவும் கோழியும் கூவும் இப்ப குயில் கூவாது இது ஆமா குயிலே பார்த்தது கூட இல்ல கருப்பா இருக்கும் என்று கூறுகிறார்கள் கேள்வி அல்லவா கருப்பா இருக்கின்ற பறவை என்பது ஒரு கேள்வி அவ்வளவுதான் ஆனா இலைக்கு எங்க பூரா குயில் குயில் பத்தெல்லாம் படிச்சிருக்கிறோம் என்ன பண்றது எல்லாம் ஏட்ல படிச்சதோட சரி கூவின <laughs> பூங்குயில் கூவின கோழி ஆங்காங்க மரத்தில் இருக்கிற குருகுகள் இப்படி எல்லாம் எம்ப அங்க அந்த கோவில் என்ன பண்ண கேட்டா எப்பா மூன்றரை மணிக்கெல்லாம் நம்ம எந்திரிச்சிடணும் திருப்பள்ளி அடிச்சு என்று சொல்லிட்டு அங்க கீழே எல்லாம் அருமையாக என்ன பண்ணிருப்பாங்க வந்து அந்த தரையெல்லாம் கழிவுட்டு மெழுக்குமிட்டு பூமாலை பணிந்தேத்தி புகழ்ந்து பாடி அதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க சரிங்களா அதெல்லாம் செய்து நிறைவேற பூஜை ஆகும் போது மணி அஞ்சு ஐம்பது ஆகும் அதனால அதனால இந்த குருகள் எம்பின எம்பின எம்பின சங்கம் இவையெல்லாம் அங்கங்க இருக்கிற இயற்கை சூழல்ல வருது அங்க இருக்கவங்க பூஜை ஆகிறதுனால அவங்க எல்லாம் சங்கு ஊதுறாங்க எம்பின சங்கம் ஓவின தாரகை நம்ம எந்திரிச்ச போது நல்லா மின்மீன்கள் இருந்தனா twinkle twinkle little star how I wonder what you இப்ப வாட்டியுவார் எங்கெல்லாம் போட்டுங்க எல்லாம் போட்டுதல்ல அதனால அருமையா என்ன என்ன சொன்ன ஓவின தாரகை அந்த விண்மீன்கள் எல்லாம் அப்படியே நீங்கிச்சான் ஓடி ஓடி ஊதயத்து ஒருப்படுகின்றது விருப்போடு நமக்கு இந்த விண்மீன்களுடைய ஒளி அப்படியே நீங்குது ஆனா கதிரவனுடைய ஒளி அப்படியே வளர்ந்தது அந்த ஒளி மறையவும் இந்த ஒளி பெருகவும் அப்படின்னு என்னவரே தேவன் அருச்சேரி கடல் தாளினை காட்டாய் எவரெல்லாம் வந்து உன் திருவடியில வந்து வணங்குவாங்கலாம் அப்படிப்பட்ட திருவடியை அடியேனுக்கும் காட்டியறணும் தேவன் அருச்சேரி கடல் தாளினை காட்டாய் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானி அப்புறம் யாவரும் அறிவடியாயா யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் பெருமானி பல பேர்லாம் தேடி தேடி தேடி தேரனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கண்டுகொண்டேனார் அவரு எத்தனையோ பேர் தேடியும் கூட காண முடியாத பெருமானி இதோ அடியே நான் உள்ளத்துல பார்த்தேன் அது போல அவரெல்லாம் தேடியும் காண முடியாத பரம்பொருள் என் உள்ளத்தில் எழுந்தொழி இருக்குது அப்புறம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயின் அப்புறம் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் பாத்தீங்களா நீங்க எல்லா வாத்தியமும் முழங்கணும் ஆனா ஒரு வாத்தியம் வாசிக்கிறவங்களுக்கு இன்னொரு வாத்தியம் இடைஞ்சலா இருக்கக்கூடாது அதை கருத்தில் கொள்ளணும் சரிங்களா இவன் பாட்டுக்கு வீணை வாசிக்கிறவன் இந்த வீணை தான் எல்லாத்துக்கும் திருவண்ணாமலை முழுதும் கேட்கணும்னு ஆரம்பிக்கப்படாது சரிங்களா அவன் வந்து மருதம் வாசிக்கிறவன் நம்ம ஒளி தான் கேட்கணும்னு நினைக்கப்படாது சரிதான் மக்களா எப்படி வாசிக்கணும் தெரியுமா ஒரு பால் இன்னிசை வீணையர் நல்ல வீணை வச்சு அருமையா அதெல்லாம் வீட்டையே மீட்டிட்டு வந்துட்டாங்க இங்க மீட்டுறதுக்கு அரை மணி நேரம் ஆகக்கூடாது சுதி சேர்க்கறதுக்குன்னு சில மீதில் அரை மணி நேரம் ஆயிடுது எல்லாம் அதெல்லாம் தன்னுடைய தொண்டை ஒலிக்கும் இந்த வீணை ஒலிக்கும் ஏற்ற அந்த துணைக்கருவிகளுக்கும் எல்லாம் நீ மீட்டிட்டு வந்துருக்காங்க வந்தோம்னா நம்ம அப்படி போவோம் ஐயா நீங்க எடுங்க நீங்க எடுங்க முடித்த ஓதா மூர்த்திகளா நீங்க விண்ணப்பீங்க விண்ணப்பீங்க நீங்க குடல் வாசிக்கிறீங்களா நீங்க வாசிங்க அப்படின்னா எட்ட அப்படி போய் ஏன்னா வீணை எல்லாம் கொஞ்சம் பெரிய கருவி அதனால கையில வைக்கும்போது இவ்வளவு தூரம் இருக்கும் திருப்பனந்தாள்ல தான் தமிழ் கற்றவர்களுக்கு வீணையும் கற்றுக் கொடுத்தார்கள் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் பார்த்தீங்களா கோயில்ல பெருமானுக்கு அன்பு செலுத்தணும் ஆனா அவரவர்கள் தம் கடமையும் செய்யணும் ஆனா தான் செய்யற கடமையினால அடுத்தவங்களுக்கு இடையூறு வரக்கூடாது இந்த பாட்டை படிச்சாவது தெரிஞ்சுக்க கூடாதா தெரிஞ்சுக்க கூடாதா ஒரு பால் ஒரு பால்னா ஒரு பக்கம் இந்த வீணை வாசிக்கிறவங்க யாழ் வாசிக்கிறவங்க அது தனியா இருக்கும் அந்த ஒளியினால ஓதுவாருக்கு இடையூறு இருக்காது ஓதுவார் தாளத்தினால அவங்களுக்கு இடையூறு இருக்காது ஒரு பால் இன்னொரு பக்கம் இருக்கொடு தோத்தீரம் எம்பினர் ஓருபால் சிவாச்சாரியார்கள் பக்திகஸ்தம் குருபாட்சம் சகிவாகம் சடாரணம் தாரணம் ரிபுரோகனம் பாவியே குக்குரத்வஜம் ஓம் கந்தாய நமக ஓம் குகாய அப்பா நெட்டு பண்ண சொன்னாங்க இருக்குன்னு வேதம் சிவ இருக்குன்னு வேதம் ரிக்வேதம் எஜிர்வேதம் வேதம் அதற்கு நாளா இருக்குல்ல பொதுவா இருக்குன்னு வேதம் இருக்கு வேதம்ங்கிற ஒண்ணு தனியாவும் இருக்கு ஒரு நாள் ஏதோ நான்மறைங்கிறதுக்கு அவர் வந்து இந்த நான்கு வேதம் அல்ல தலவாகாரம் சாம வேதம் முதலாகிய நான்கு எழுதியிருக்காருல்ல அது எப்போ சொன்ன வாங்கி வச்சிருக்காரு பார்த்தீங்களா நச்சினார்கன் எல்லாம் சொன்னாலும் கேட்டு வச்சுக்கிற பாம்பு இருக்கு அவன் ஒருத்தான் அந்த மாதிரி சிங்கம் தான் மற்ற நான்மறைங்கிறதுக்கு எல்லாருமே இருக்கு ரிக்வேதம் அந்த ஒரு ஆள் தான் இது அல்ல இவைதான் நான்கு வேதம் சொன்னது உரையாசிரியர் உலகத்திலே அவங்க தனி ஆள் என்ன பண்றது அதனால தொல்லாபத்தில் தான் இருக்கு அந்த குறிப்பு இரு கொடு தோத்தீரம் இயம்பினர்வால் புண்ணிய பீனை மலர் கையினர் ஓருபால் எப்படி நம்ம அந்த அம்மா சங்கிலியார் எங்க திருவொற்றியூர்ல அருமையா அந்த பூ தொடுத்து பெருமானுக்கு பணி செய்தாங்களாம் அங்கதான் அங்கதான் சொன்னார் செய்கிறார் வேற எங்கேயும் சொல்லல ஒரே நேரத்துல ரெண்டு மாலை கொடுத்தாராம் ஒரு மாலை உள்ளத்துல அன்பு நாராக திருவைந்தெழுத்தையே சொல்லிக்கொண்டு ஒரு மாலை இங்க பூ மாலை அப்ப ஒவ்வொரு மாலை இருக்கும்போது ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் அப்படி சொல்லுவாங்க அதை எப்படித்தான் கேட்கிறார் தெரியாத அன்பு நாரா அஞ்செடுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்து இப்படி சொன்ன ஒரே ஒரு பிறவர் சேர்க்கிறாங்க என்ன பண்றது அதனாலதான் இதெல்லாம் எங்களுக்கு ஜென்மத்தோடவே இருக்கும் அப்படிலாம் தானாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதனால புண்ணிய பீனை மலர் கையினர் ஓரு பால் இதெல்லாம் ஒன்றும் தெரியாத ஆளு நம்ம பாரு என்ன போறகிற ஆளு அதனால அப்பா பெருமானி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் தேவடி போற்றி என்று தொழுகையர் இந்த தொழுகையிலேயே கொஞ்சம் பக்குவமாட்ட ஆன்மா அழுகையர் தேம்பி தேம்பி எழுகிறாங்க பெருமானி நீ எங்கேயோ இருக்கிற அடியே நீ எங்கேயோ இருக்கிறேன் இந்த ஆன்மாவும் அண்டியப்பா என்று சொல்லும்போது தானா கண்ணது தொழுகையர் அழு கையர் துவள் கையர் துவள் கையர்னா அப்படி கும்பிட்டு கும்பிட்டு கும்பிட்டு கை தானா தோளுதான் துவள் கையர் ஒரு பால் பக்கம் செந்நீர் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் அப்படியே கும்பிட்டாங்க திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமா அப்படியே அவர் காலத்துல திருப்பெருந்தொழில் என்ன நடந்ததோ அது அப்படியே காட்டிட்டேன் இப்படி திருப்பள்ளி அடிச்சேன்னா அப்படி இருக்கணும் நாலு மணிக்கு ஒரு எல்லாரும் அன்பாகவும் எல்லாரும் சட்டமுக்கு என்ற பணியை செய்யவும் ஆனா ஒருவர் பணி இன்னொரு பணிக்கு தடையில்லாமலும் செந்நீர் அஞ்சலி பூப்பினர் ஒரு பால் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானி இத்தனை பேர் தொண்டர்கள் செய்யறாங்க இந்த தொண்டுல எந்த ஒரு தொண்டும் செய்யாத என்னையும் என்னையும்ங்கிறது எழுதப்படாது இலக்கணம் எழுதுனா ஆமா அவருடைய மணிவாசருடைய திருவுள்ளத்தின்படி இது சிறப்பு எழுதிட்டு வாய்ப்பு பிடிக்கணும் ஏன்னா கையை சிவசிவ மணிவாசகர் அன்புக்கனையா ஒருத்தரும் இல்லை அவர் திருவுள்ள கருத்து படிக்கும் இப்படி எல்லாம் செய்கின்ற அடிவர்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறாய் ஒண்ணுமில்லாத என்னையும் என்னையும் ஆண்டு கொண்டு அப்புறம் இன்னருள் போரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயி அருமை அது வர தெரியுங்களா சிவ சிவ இப்பொழுது திருப்பள்ளி அடிச்சி என்பதுல முதல் ஐந்து பாடல் நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம் இனி அடுத்த ஆறாவது பாடல் முதல் இப்பொழுது நாம் சிந்தனை மேற்கொள்ளலாம் ஆறாவது பாடல் என்ன பப்பரவா அதான ஆறாவது பாடல் பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னாடியார் பந்தனை வந்தருத்தான் அப்பற வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் அது என்னது அப்படி கேட்டா அடியவர்கள் பெருமானி உணர்கின்ற பொழுது பப்பு அற பரபரப்பு அற என்பது பப்பரன் ஆச்சு பரபரப்பு இல்லாம என பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் வரவரக்கண்ட ஆராய்மனுமே ஒருவருக்கும் தீங்கு செய்யாதி செய் நின்று குன்றாதி ஏங்கி இளையாகிறது அருமையான பாட்டு யார் பாட்டு குறியான சம்பந்தர் தர்மியாவின குறியான சம்பந்தர் பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னியும் பரவரக்கண்டு ஆராய் மனுமே மனுமே எதுக்கு பரபரப்பு எதுக்கு அமைதியாக அதான் வேகம் கடுத்தாண்ட வேந்த நடிகல்க இங்க பரபரப்பு இருக்க கூடாதுனார் அங்க வேகம் கடுத்தாண்டனர் ஏங்கினா உலகில நோக்கி நீ பெருமானை நோக்கி இயங்கணும் <laughs> இங்க உலகில நோக்கி அவர் மூணு மூணு மாதிரி கட்டிவிட்டாரு ரெண்டு மாடு கட்டிவிட்டார் நேற்று வரைக்கும் இல்ல பாரியா அன்னைக்கு கூட்டம் வாங்கியிருக்காரு அவர் யாரு இந்த ஏக்கம் எல்லாம் வேணாம் ஏங்கி இலையாது அதுக்கு ஒரு பாட்டு அவரவருக்குள்ளபடி ஈசனருடாலே அவரவரை கொண்டேற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவதன் நெஞ்சமி எல்லாம் சிவன் செயல் என்றும் இதெல்லாம் புரியான சொன்னது வாக்கு அதான் அவருதான் கால எல்லைங்கிறது மாறிக்கொண்டே இருக்கும் அதாவது துன்பப்பட்டவன் துன்பப்பட்டுக் கொண்டே இருக்க மாட்டான் முப்பது ஆண்டு வாழ்ந்தாரும் இல்லை முப்பது ஆண்டு இறந்தாரும் இல்லை இருக்குல்ல அதேதான் அந்த முப்பது தாழ்ந்தவன் தாழ்ந்தவனாகவே போய்விட மாட்டான் உயர்ந்தவன் உயர்ந்தனாகவே இருந்துட மாட்டான் மாறி மாறித்தான் அது இயற்கை தானே அப்படின்னு சொல்லி விஞ்ஞான சம்பந்தர் வாக்கெல்லாம் ரொம்ப தர்மியாதீனத்துக்கு கூட இளைஞர் என்னமோ திரும்ப ஒரு அமைச்சர் மாநாடு நடத்தணும்னு சொல்லிட்டு கேட்டாராம் தலைப்பெல்லாம் வேணும்னு தலைப்பெல்லாம் எழுதி கொடுத்து அனுப்பிச்சிருக்கு என்ன தலைப்புன்னா சும்மா வந்து ஏதாவது இந்த ஏதேனும் இப்ப பேசினதே பேசிட்டு இருக்காரு அது நல்ல ஒரு அமைச்சர் அது மாண்புமிகு அமைச்சர் வந்து நல்ல அங்கெல்லாம் கடவுள் பக்தி இருக்கு சாமி எல்லா அமைச்சர்களுக்கும் உண்டு பக்தி நன்றாகவே இருக்கு இலங்கை இது ஒண்ணு கூத்தடிக்காட்டி பரவாயில்ல இது பிரபாகரனை பற்றிய சிந்தனை நம்ம இப்ப கூடாது இல்லைங்களா அது அவங்க பாத்துக்கிறாங்க பாத்துக்கிறாங்க இல்லைங்களா அது திருவர் நம்ம அதை அதெல்லாம் நம்ம வந்து அது ஒரு குற்றம் அதெல்லாம் நம்ம தலையிடக்கூடாது இல்லை ஏன்னா அந்த நாடு கொஞ்சம் அப்படியே இறங்கி வந்து கொஞ்சம் எல்லாம் தழுவி வர்றாங்க அப்படி நல்ல சந்தர்ப்பத்தை எல்லாம் மறந்து இப்ப இருந்ததுன்னா நல்லா அந்த அருமையா வரும் நல்ல பக்தி வாங்க நம்ம விட இலங்கையாளர் இருக்கிறவங்க பக்தி வாங்க அருமையா இருக்கும் ஆனா செய்தி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த எல்லாம் பேச்சு கேட்க இப்பதான் கொஞ்சம் பேச்சுன்னு இந்த ஏன்னா பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப கொஞ்சம் நிகழ்ந்திருப்பதனால இந்த எல்லாம் கூட்டி கூட்டு பேசுறாங்க இல்லைன்னா அவங்க தன்னைத்தான் காப்பதற்கு இல்ல பெரிய கஷ்டமா இருக்கு தான் உடம்பை காப்பதற்குள்ள பெரிய கஷ்டம் நாம் பத்து நாள் பத்தா பதினொன்று பதினேழு ஏன் ஒரு ஆறு ஏழு ஆண்டுக்கு முன்ன வவுனியா போன போது எல்லா அகதிகளாக இருந்தாங்க அதான் பப்பர வீட்டிருந்து பப்பரன பரபரப்பு இல்லாமல் வேகம் இல்லாமல் எந்த ஒன்றையும் எண்ணணும் அதுவும் பெருமானை தியானிக்கின்ற பொழுது அது மாதிரி எண்ணணும் அமைதியாக இருந்து என்னதான் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை உந்தை வெளி முழுதும் மோய உரைப்பனியா நல்ல மகிழ்ச்சியாகவும் பரபரப்பு இல்லாமலும் அமைதியா இருந்து சரிங்களா அப்படியெல்லாம் என்ன வரலாம் அடியவர்கள் பப்பர வீட்டிருந்து உணரும் நிம்மதியார் இப்படி பரபரப்பு இல்லாம உன்னை மனதில் எண்ணி எண்ணி எண்ணி தியானிக்கின்ற அடிவல் இருக்கார்களே அவர்கள் பந்தனை வந்தருத்தார் அவர்களுக்கு பந்தனை அழுகும் பந்தனை என்ன இந்த உலகியல் கட்டு இந்த உலகியல் பிணிப்பு இருக்கு அது மெதுவா அப்படியே நீங்கும் தந்தனை வந்தரு மனவாளாம் சரி நல்ல ஞானியர்கள் பரபரப்பின்றி அமைதியாக இருந்து ஆழமாக பெருமானை சிந்திக்கிறார்கள் மைப்பூர் கண்ணியர் மைப்பூசப்பட்டிருக்கிற கண்ணியர் பெண்பாளர் எல்லாம் அவ்வளவு அமைதி இல்லாத போது உலகில் வழிபட்டிருந்தாலும் தாங்கள் தங்கள் அளவில் எப்படி உணரணுமோ அப்படி எல்லாம் செய்யறாங்க எல்லாரும் தியானம் இருந்து செய்ய முடியுமா செஞ்சா நாடு நல்லதுதான் அது மாதிரி ஒரு புண்ணிய வரணி சரிங்களா அதனால் இங்கே திருமலையில அருமையா எல்லாம் சொன்னாங்க அப்படியே ஒருவர் உட்கார்ந்தே இருக்கார் பத்தாண்டு மழையும் பெய்தெல்லாம் இல்லாம இருக்கார் அசைவின்றி இருக்கிறார் நாம இந்த சின்ன மழை உள்ள அடிக்கிற இந்த சாரலுக்கு இந்த பாடுபட்டுட்டோம் <laughs> அதுவும் ஆன்மாதான் நம்ம ஆன்மாதான் அதுக்கும் உடம்பு இருக்கு நமக்கு உடம்பு இருக்கு ஆனால் அது எங்கேயோ இருக்குது நாம எல்லாம் எங்கேயோ இருக்கும் இயற்கை தான் அது மாதிரி அது போல மைப்பொரு கண்ணியர் பெண்பாளர்கள் என்னன்னா மானுடத்தியல்வில் அவங்க சாதாரண ஒரு மனித நிலைமையில என்ன செய்யறாங்களாம் வணங்குகின்றார் அவர்கள் தமக்கு என்றவாறு வணங்குகிறார்களாம் அணங்கின் மணவாளா அணங்குன்னு யாரு உமையம்மை உமையமைக்கு மனவாளனாக இருக்கின்ற பெருமானி செப்புரு காமாலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானி செப்புரு கமலங்கள் செப்புன்னா செம்பு மாதிரி இருக்கும் அந்த தாமரை மொட்டுகள் எல்லாம் அப்படி இப்படி குவிஞ்சிருக்கும்போது செம்பு மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்சமா விரிந்து வரும்போதுதான் அப்படியே தேன் சொட்டு மற்றதெல்லாம் வரும் அல்லவா அப்ப மூடி இருக்கும் போது செப்பு மாதிரி இருக்கும் செப்புரு கமலங்கள் காலையில அருமையா சூரியன் அப்படி வர வர வர வர என்ன ஆகும் அப்படியே மலர்ந்து இருக்கும் இல்ல மலரும் தன் வயல் சூழ் அருமையான வயல் தன் வயல்னர் தன்னு மூணு சுழி ரெண்டு சுழி போட்டீங்கன்னா தன் வயல்னா நம்முடைய வயல்னு அர்த்தம் தன் வயல்னா மூணு சுழி எப்பவும் நீர்வளம் இருக்க முடியாது பத்தீங்களா ஒரு சுழிக்கு அவ்வளவு மதிப்பு எந்த என்னென்ன போட்டாலும் கேட்கக்கூடாது தமிழே கொலையாயிடும் அங்கே அதை தன் வயல்னு ரெண்டு சொல்லி போட்டா தனக்குரிய வயல் அர்த்தம் தன் வயல் சூழ் கொஞ்சம் அழுத்தியும் படிக்கணும் தன்னுன்னா நல்லா பொழிந்திருப்பது எப்போ அருமையான தண்ணீரை வருவான் இன்னைக்கு கூட நம்ம இதுல வேலூர்ல சொன்னாங்க ஏறத்தாழ கங்கை காவிரி இணைப்புக்கு ஏறத்தாழ இணைஞ்சிருக்காங்க இணைஞ்சிருக்காங்க இந்த இணக்கம் அப்படியே தொடர்ந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அருமையா நமக்கு காவிரி தண்ணி எப்பவும் வம்பெல்லாம் போ காவிரி வற்றுக்கு அல்லது சென்னையில தண்ணி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம இருக்காது அதே போல இங்கேயும் என்ன செஞ்சிருக்காங்க இந்த விநாயகர் எடுத்து வச்சு இதுல நம்ம ஜெயங்கூர் இதுல வேலூர்ல தண்ணியிலேயே கடந்த ஒரு விநாயகர் அந்த விநாயகர் எடுத்து வைத்து இப்ப தினமும் பாலாபிஷேகம் பண்றாங்க ஏன்னா பாலாற்றுக்கு தண்ணி எப்பொழுது வரணும் இந்த கங்கை காவிரி நிலை திட்டம்லாம் எல்லாம் இப்ப வந்து தேசியமயமாகும் போது எங்க நாட்டில் இருக்கிற தண்ணி எங்களுக்கு தான்ங்கிறது எல்லாமே எல்லாருக்கும் பயன்படுகின்ற பொழுது நமக்கு அருமையா தண்ணீர் வளம் எல்லாம் வரும் அப்படிலாம் ஒரு காலம் வருமானால் மீண்டும் நம்முடைய அருமையான காவிரியை காணலாம் மீண்டும் நம்முடைய செழுமையான வளத்தை எல்லாம் காணலாம் இந்த தன் வயல் சூழ்கிறாரே நல்லா முடியாத வயல் முப்போகம் விளையும்படியான வயலா தானே வைத்திருந்தோம் ஏற்கனவே இப்ப ஒரு போகம் விளையவே தண்ணி இல்லை அப்ப முப்போகம் விளைந்தது அதனால நாடு கொளித்தது அதனால மலரும் தம்பயல் சூழ் அருமையாக தாமரை எல்லாம் மலரும்படியான குளிந்திருக்கின்ற வயல்கள் சூழ்ந்திருக்கும்படியான திருப்பெருந்துரை வயல் சூழ் திருப்பெரும் தூரை ஊரை திருப்பெருந்துறையிலே இருக்கும்படி எழுந்தொழி இருக்கும்படியான சிவபெருமானி இப்பிறப்பு அறுத்து ஏமை ஆண்டருள் போரியும் இப்பிறப்பு அறுத்து பெருமானி இந்த பிறப்பு என்பது இந்த மணிவாசகராக இருக்கிற இந்த பிறப்போட நின்று இனி ஒரு பிறப்பு மீண்டும் பிறந்து வந்து இருக்கிறோம் எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே தொடர்பாய் வெறி போல ஒருதாய் இருதாய் பல கோடியதாய் உடனே ஓமாய் அழியாது எத்தனை தாய்ப்பா எத்தனை பிறப்பு எத்தனை விதமான தொழில் எத்தனை விதமான சங்கடங்கள் இத்தனையுமா முருகால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓத அருள்தாராய் கூட பாருங்க ரொம்ப சின்ன விஷயத்துல பெரிய பயணம் பண்ணுங்க எங்களுக்கு எல்லாம் தினமும் சொல்ல முடியாது சுவாமி ஒரு கால் முருகா குமரா பரமான்னு சொன்னாலே எங்களை ஆட்கொள்ளுப்போம் ஏன்னா அப்படி ஆட்கொண்டாலும் நாங்கெல்லாம் ஆட்கொள்ள பொறுக்கணும் அதனால இன்னும் நமக்கு பெரியவங்க எல்லாம் இருக்கிற மாதிரி எப்பொழுதுமே மனதில் வைத்து செய்யறது எங்களுக்கு எல்லாம் தெம்பில்ல முடியவும் இல்லை ஏதோ ஒரு தடவை சொன்னாலே அதையே நீ ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு எல்லாம் ஆள் செய்யணும் என்றெல்லாம் கேட்கிறாரு அது மாதிரி இங்க இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயி பெருமானி நீ காலை நேரம் ஆயிட்டது நீ எழுந்தருட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்ன நல்ல பாட்டு அது பழச்சுவையன அமுதன ஆரிதற்கு அரிதன ஏழிதன அமரரும் ஆரியார் பெருமானுடைய இன்பம் எப்படி இருக்கும் என்று கேட்டா பெருமான் இன்பத்தை ஒவ்வொருத்தரும் தான் தான் தண்டாளோட செஞ்சாங்க கடைசியில் வள்ளலார் தனித்தனி முக்கணி விழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்ணும் கருப்பு மிக கலந்து அப்புறம் கனி தனித்தனரும் தேன் பெய்து அப்புறம் தெங்கின் இளநீரும் தந்து அப்புறம் இப்படி எல்லாம் எல்லாவற்றையும் கூட்டி இனித்த சுவை எடு எடுத்த சுவை கட்டியனும் அமது அப்படிங்கிறது இதில் நீங்க என்ன நினைக்கணும் இத்தனையும் சேர்த்து நீங்க சாப்பிட முடியாது என்ன இத்தனையும் சேர்த்தாலும் சாப்பிடக்கூடாது எதுக்கு சொன்னாருன்னா உலகத்துல வாய்க்கு இனிப்பு என்று என்னென்ன உண்டோ அத்தனையும் கூட்டினால் எப்படியோ அது போன்று இருப்பாய் அர்த்தம் தவிர இதை ஒரு நாள் டெஸ்ட் பண்றேன்னு ஆரம்பிச்சு ஒரு வானம் தனித்தனி முக்கணி படிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரை பருப்பு இதெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணீங்கன்னா அது அந்த துதிப்பு சாப்பிட முடியாது அது எதுக்கிற இன்ப மிகுதிக்காக சொன்ன அவ்வளவுதான் அப்போ அவரவர்களும் பெருமானுடைய இன்ப மிகுதியை சொல்லுகின்ற பொழுது ஒருத்தர் என்ன சொன்ன ஐயா அருமையான பானியே கனிந்த பழம் இருக்குமானா மாங்கனியோ அல்லது பலாவோ எந்த முக்கனியில ஒண்ணு எந்த கனியா இருந்தாலும் தானியே படுத்த கனி போல இருக்கும் என்று ஒரு சொன்னார் பழச்சுவையன இன்னொருத்தர் பார்த்தார் அடையாப்பா இங்க இருக்கிற நிலவலகத்தில் இருக்கிற மாம்பழம் மீது பெருமான சுவை அமுதுப்பா அது பேரு அமுதன்னு சொல்லுவாங்களா அப்ப பெருமானுடைய எண்ணம் எப்படி இருக்கிறதுன்னா ஒருவர் பழச்சுவை என்பார் இன்னொருவர் அமுதத்தினுடைய சுவை என்பார் அது பழச்சுவையன அமுதன இன்னொருத்தர் கேட்டோம் ஐயா அது பழச்சுவையோ அமுது போல சொல்ல முடியாது அந்த இன்பத்தை அவரவர்களும் வாயில அனுபவிச்சா அது அவரவர்களுக்கும் தெரியணுமே தவிர இப்படித்தான் இருக்கும்னு சொல்ல முடியும் அரிதற்கு அரிதன அந்த சுயன் என்னால வாயினால சொல்ல முடியாது சார் இன்ன தன்மையன் எந்தறி உண்ணாயம்மானி ஆனால் ஆனால் எளிவந்த திராணி அப்ப இன்ன தன்மையன் என்று அவனை அறிய முடியாது அது போல சுயிலும் இப்படித்தான் முடியும் அவரவர் தாம் தாம் கண்ட சுவை போல காணலாமே தவிர ஆமா அவருக்கு அவருடைய அமைப்புல ஆனா அவரே தான் இங்க சொல்றாரு சில பேர் பழச்சுவைம்பாங்க சில பேர் அமுதும்பாங்க சில பேர் அறிவிற்கறிவு அது சொல்ல முடியாதியா அப்ப கல்கண்டு கூட எப்படி இருந்ததுன்னு சொன்னா ரொம்ப அருமையா இருந்தது அருமையா இருந்தது அப்படின்னு சொன்ன அட எப்படி இருந்தது தயா உன் வாயில ஒரு கட்டிய போடுவோம் அப்பதான் நீ சொல்லலாம் நீ என்ன சொல்லுவ அருமையா இருக்கியா இது வரைக்கும் இது வரைக்கும் சாப்பிட்டதுலையா கல்கண்டதியா என்று சொல்லுவே தவிர அது இப்படித்தான் இருக்குன்னு சொல்ல முடியும் அந்த சுவையா அழகா இருக்கு நல்லா இருக்கு சுவையா இருக்குன்னு சொல்லுவீங்களே தவிர அது இப்படித்தான் இருக்குன்னு எடுத்து காட்ட முடியுமா முடியாது இந்த சிற்றின்ப சுவையே இப்படி இருக்குமானா பேரின்பம் இருக்கு தான் நம்ம உந்தியார்ல சித்தாந்த சாத்திரத்துல முதல் உந்தியார்ல இங்கம் இருந்ததென்று எங்கனம் சொல்லுவேன் அங்கம் இருந்ததென்று உந்தி பரு அது நான் எப்படியா சொல்றது பெருமானுடைய சுவைய அது எப்படி சொல்ல முடியும் இங்கன் இருந்ததென்று எங்கனம் சொல்லுவேன் அங்க இருந்து அப்படி இருந்து அப்படின்னு பாவம் ஏன்னா அம்மா நீங்க சாதாரண காஃபியே கூட இன்னைக்கு அருமையான காஃபிப்பா ரொம்ப அருமைன்னு சொன்ன எப்படியா இருந்ததுன்னா ரொம்ப அருமை என்ன ஏண்டா அருமை அருமைன்னு சொல்லுவானே தவிர இப்படின்னு சொல்ல முடியாது இந்த கேவலம் இந்த காப்பியே அருமையில் அழகே போட்டு அதனால இங்கன் இருந்ததென்று எங்கனும் சொல்லுகிறேன் அங்கன் இருந்ததென்று அறிவு உந்தி பெற அறியும் அறிவதென்று உந்தி பெற என்றெல்லாம் சொன்னார் ஆகவே அது பழச்சுவையன அடுத்தது மாறி போச்சு <laughs> ஆமா அது பழச்சுவையன அமுதன அரிதற்கைதன எளிதன இன்னும் சில பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆனா அந்த சுவையை மட்டும் எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப எளிமையா சொல்லுவியா என்றா இவங்கிட்ட யாரு கொடுக்குறா எளிதானே யார் சார் இதுன்னாரு அமரரும் அறியார் நமக்கு மேல உட்கார்ந்து தேவலோகத்துல அவர்களே அறிய முடியாதான் அப்படி இருக்கும்போது மண்ணுலகத்தில் இருக்கிறவங்க என்ன அறிய முடியும் அறிய முடியாது அமுதன அரிதற்கு அரிதன அமரரும் அறியார் அப்படி இருக்கும்போது இது அவன் தீரு பொருள் இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் அருமை இந்த முதல் வரி அருமை அவனுடைய அருமை இரண்டாவது வரி அவனுடைய எளிமை தேவர்கள் கூட இது பழச்சுவையா அமுதா இப்படி இருக்கும் என்று தெரிய முடியாது தவிக்கின்ற அப்படிப்பட்ட பெருமான் திருப்பெருந்துறையில ஒரே ஒரு அடியவனை ஆட்கொள்வதற்காக என்ன செய்தால் இது அவன் தீரு ஒரு ஐயா இப்படியன் இவன்னத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதீனர் யார் அப்பர் சுவாமிகள் ஆனா இவர் எழுதி காட்டுறார் எழுதி காட்டுறார் எங்க அருமையா திரு திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டா என்று சொல்றாரு அப்போ மற்றவர்களுக்கெல்லாம் இப்படி இந்நிறத்தன் என்று தெரிய முடியாத நீ இந்த கேவலம் அடியேனி ஆளுகின்ற பொழுதும் எப்படி செய்தாய் ரொம்ப எளிவந்து செய்தாய் இது அவன் பேரு உரு என்ன அவனுடைய உரு எப்படி இருந்தது கேட்டா அடியனுக்கு சொல்ல தெரியுது எப்போ குருநாதனாக வந்தான் என்று சொல்ல செந்தடல் பொறைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோவிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டார் என்று நான் இப்படி சொல்ல முடியுது மற்றவங்களாம் இப்படி ஒன்று இப்படின்னு சொல்ல முடியாத நீ அடியனுடைய அமைப்பில் இப்படி எல்லாம் சொல்லு இன்னொருத்துல என்னால மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த நீ பாடுங்கான பாவம் இப்படி எல்லாம் வடிச்சு காட்டுறாரு ஆகவே மற்ற மற்றவங்களெல்லாம் அறிய முடியாத பெருவாயிருந்த நீ இந்த அரியனுக்கு இப்படியெல்லாம் அனுபவம் அணியப்பா என்று அப்படி மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார் இது அவன் பேரு குரு இவன் அவன் ஏனவே இப்படி எல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தி எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தரோடும் இந்த எங்கள்ங்கிறது செய்யும் இலக்கண வழக்கல்ல நம்ம உலக வழக்கத்துல பேசிக்கிறது எங்களுக்கு எங்களுக்குன்னு தெரியுமில்ல எங்கள்னு அந்த உலகிய சொல்லை தூக்கி போட்டு வச்சிருக்க இல்லைன்னா பெரும்பாலும் எங்கள் என்ற சொல் அதிகமா வராது நங்கள் பெருமான் அது கூட கொஞ்சம் குறைவுதான் திரு பெரும்பாலும் திருவாசத்துல நங்கள் பெருமான் நங்கள் பெருமானி பாடி நலந்துகள எங்கள் பெருமானி என்றெல்லாம் அவர் தன்னுடைய அமைப்புல இப்படி தன்னை மரம் சொல்லுகின்ற அது பரவாயில்ல நம் நம் என்பது சொல்லு தம்மை என்பது அந்த நம்மை குறிக்கின்ற சொல்லாக வருது நம் தம்மை அதெல்லாம் வருது அல்லவா ஆனா இதெல்லாம் கூட நீங்க பிற பிற திருமுறைகள் அதிகமா இல்ல இங்கதான் அப்படி ரொம்ப அருமையா இதெல்லாம் சொல்லப்படுகிறது எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவாளர் போடில் திரு உத்தர கோச மங்கையுள்ளாய் மது வளர் பொழில்னர் மதுன்னு இங்க தேன் தேனானது அப்படியே சொட்டும்படியான சோலைகள் அந்த சோலைகள் எல்லாம் சூழ்ந்திருக்கும்படியான திருப்பெருந்துறை இல்ல உத்தரகோசமங்கை உத்தரகோசமங்கை அந்த உத்தரகோசமங்கை இல்லை எப்பொழுதும் எழுந்திருக்கின்ற பெருமானி அதே நீ எங்கள் திருப்பெருந்துறையிலும் எழுந்துள்ளிருக்கின்ற பெருமான் அதான் நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா ஞான சம்பந்தர் நாவுக்கர சுந்தரர் ஆகிய மூவரும் அருமையா தலையாத்திரை மேற்கொண்டு அங்கெல்லாம் போய் பார்த்தார் மணிவாசகர் நீங்க இருப்பான்னு சொல்லிட்டு ஆட்கொண்டு போயிட்டார் அதனால திருப்பெருந்துறையும் உத்தரகோசமங்கையும் திருப்பெருந்துறையும் அங்கேயும் இந்த ரெண்டு இடத்த விட்டு போகுது போகவே இல்லை என்ன பெருமான் என்னை பொய்யிலிங்கனி பூதவிட்டினி போவதோ சொலாய் பொருத்தமாவதி இங்க இந்த பொய்யுலகத்துல என்ன மட்டும் இங்க இருன்னு சொல்லிட்டு நீ மட்டும் போயிட்டியாப்பா அது பொருத்தமா என்ன இங்க விட்டுட்டு நீ அங்க போயிட்டியாப்பா என்று இப்படி அலமருகிறார தவிர தலையாத்திரம் பண்ண தலையாட்டலை பண்ணவில்லை ஆனா பல பல்வேறு பகுதிகள் வருது ஈங்கோய் மலையில் எடிலது காட்டியும் என்றெல்லாம் சொல்றார் கடுக்குண்டதனில் காட்சி கொடுத்தும் என்று இறைமருதனில் என்றெல்லாம் சொல்றார் அப்படி பார்க்கும்போது பல்வேறு பதிகள் வருகின்றன ஆனால் அந்த பதிகள் அவர் மனசில் அப்படி வந்திருக்கே தவிர அவர் சென்றார் என்று சொல்வதற்கு இல்லை ஏன்னா இங்க இருன்னு சொன்னதே வேத வாக்க வச்சுட்டு ஒன்னு திருப்பரந்துரை ஒன்னு உத்தரகோஷம் உண்டு மாறி மாறி அங்கேயே இருந்திருக்கார் பாவம் இங்க இருன்னு சொன்னானே எப்ப வருவானோ என்றெல்லாம் நீங்கி இருந்திருக்கார் அதனால இங்க ரெண்டையுமே சொன்னார் உத்தர கோஷம் அங்கேயுள்ளாய் திருப்பெருந்துரை உரை பண்ணா எது எமை பணி கொழும் ஆறது கேட்போம் பெருமானி நீ எதை நீ பணிக்கிறாயோ அதை நான் செய்யறேன் எனக்கு இன்னதுதான் எனக்கு பணிக்கணும் நான் இன்னதுதான் செய்வேன் எனக்கு என்ன உரிமை இருக்கு கிடையாது